திருமாலுள் பன்றியாய் தன்றுணரா திருவடியை உருணாம் அரிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டால் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் சொல்லேணம் கொட்டாமோ திருவார் பெருந்துரை மேய பிரான் என் பிறவி கருவேரா கருவேர் அறுத்தபில் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமுமாய பிரான் அவள் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ அரிக்கு பிரமர்க்கு அல்லாத தேவர்கட்கு செரிக்க படித்து அன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகம் எல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அவமாயத்தேவர் தேவர் அவகதியில் அழுந்தான் பவமாயம் காத்தன்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய ஜூடர் நல்குதலும் நாம் ஒழிந்து நவமாய ஜல் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேணம் கொட்டாம் சிவமானவா பாடி தெள்ளேணம் கொட்டாம் அருமந்த தேவர் அயன் திருமாக்கரிய தேவம் ஒரு வந்து பூதலத்தோ புகப்பெய்த கொண்டருளி கருவந்து வீழ கடைக்கணித்தல் உழம்பு குண்ட திருவந்தவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அரையாடு நாகம் அசைத்த பிரானவனியில் மே வரையாடு மங்கைகள் பங்கொடும் வந்து ஆண்ட துறம் உரையாட ஒள்ளொழியாட உள்மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாபாடி வெள்ளேணம் கொட்டாமோ ஆவாவரி அயல் இந்திரன் வானோர்க்கு அரியதிவன் வாவா என்று உன்னையும் ஊதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான் ஊவாரடித்துவடு தலைமேல் பொறித்தலுமே தேவானவா பாடி தெள்ளேணம் கொட்டாமோ கரங்கோலைப் போல்வதோர் காயப்புறப்போடு இறப்பெண்ணு அறம்பாவம் என்று இரண்டு அச்சந்தவித்து என்னை ஆண்டு கொண்டால் மறந்தேயும் தன்கழல் நான் மரபாவண்ணம் நல்கிய அத்திரம்பாடல் பாடினாம் செள்ளேணம் கொட்டாமோ கண்ணார் கண்ணாருரித்தென்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கடல் பணிந்து ஆண்ட பிரான் புகழ் பாடி மின்னே நுடங்கிடை செந்து வருவாய் வெண்ணகை தென்னா தென்னா வென்று தெள்ளேனோ கொட்டாமோ கனவேயும் தேவர்கள் தான்பரிய கனை கடலோ கனவேயும் தேவர்கள் காண்பரிய கனை கழலொப்புவனே புவனே அவனவனே தோழியோடும் புகுந்தருளி கனவேயும் தேவர்கள் காண்பரிய கனை கழலொப்புவனே புவனே அவன் அவளை தோழியோடும் புகுந்தருளி நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சவன் நினவேற்கள் நீர் மல்கச் கொட்டாமோ ஓ கயல் மாண்ட கண்ணிதல் பங்கல் எனக் கலந்து ஏ கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனக் கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுத்தமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மத்து உள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ ஓ முத்திக்கு உழன்று முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்திக்கடலுள் பதித்த பரஞ்சோதி சித்திக்குமா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ பார்பாடும் பாதாள பாடும் பின்னோட்டம் பாடு பாடும் பாதாள பாடும் பின்னோட்டம் பாடு பாடும் தாரா படியருளி ஆண்டு கொண்ட பாடல் பாடி நினைப்பறிய தனிப்பெரியோன் சீழ்பாடல் பாடினேனும் கொட்டாமோ மாலே பிரமணி மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவறிய முன்னியனாய் வந்தடியேன் பாலே புகுந்தே அறிந்துருக்கும் பாவகத்தான் சேரே கண்ணீர் மல்க கள்ளேனம் கொட்டாமோ பருகி உளம் குளிர முகழ்ந்து கொண்டே பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலே மருவி திகழ் தென்னல்வார்களடலே நினைந்து அடியோ திருவை பரவினாம் தெள்ளேனோ கொட்டாமோ புத்தல் புரந்தராதிய அயல்மால் போற்றி செய்யும் பித்தல் பருந்துரை மேய பிரான் பிறப்பு அறுத்த அத்தல் அணிதில்லை அம்பலவன் அருள் கடல்கள் பித்தல் புகுந்தவா எள்ளேணம் கொட்டாமோ உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமா சவலை கடலுடனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கடனினைகள் தந்தருளும் செயலை பரவினாம் செல்லேணம் கொட்டாமோ ஓ வான்கட்டு மாறுடமாய் தழநீர் மண்கடினு வான்கட்டு மாறுதமாய் தழநீர் மண்கடினும் தான் கட்டலின்றி சலிப்பறியா தன்மயனுக்கு ஊன்கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ள முன்போய் நான் கட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ பெண்ணோர் மொழி முதல் பாதாளத்தார் விட்டு மன்னோர் மகதயன் மாருடைய வைப்படியோ ஏ ஓர் முழு மூதல் பாதாளத்தார் விட்டு மண்ணோர் மருந்தயன் மாளுடைய வைப்படியோ கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னா தென்னாவென்று தெள்ளேணம் கொட்டாமோ புலம்பாடி ஒக்கிறகும் பாடி கோல் வளையார புலம்பாடி பொக்கிரகம் பாடி கோல் வளையான் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாடோறும் அலம்பா குணல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் வெள்ளேனும் கொட்டாமோ 哎。